పేరు విశ్వరూప సందర్శనం ఈ సేవను వీక్షించే భక్తులకు శ్రీ వైకుంఠ ప్రాప్తి శాశ్వతంగా సిద్ధిస్తున్నది ఇదే గోవిందం పరమానందం सेवा तु माल सेवा तु माल सेवा ఇదిగో విరాట్ పురుషునికి విశ్వమనోహరునికి నల్లని మేను నగుచూపుల స్వామికి తోమాల సేవకు తెరతీశారు వీక్షించి తన్మయత్వంతో తరించండి ఈ తోమాల సేవ ప్రతిరోజు ఉదయం సుమారు మూడు గంటల ముప్పై నిమిషాలకు సాయంత్రం సుమారు ఏడు గంటలకు జరుగుతుంది ప్రతినిత్యము తోమాల సేవా సమయంలో స్వామివారికి అభిషేకాదులు చేయటానికి తిరుమల నంబి వంశీయులు ఆకాశగంగ నుండి పరమ పవిత్రమైన గంగాజలాన్ని గర్భాలయంలో పూజకు సిద్ధంగా ఉంచుతారు మూలమూర్తితో అనుసంధానం చేయబడిన భోగ శ్రీనివాసమూర్తికి నిత్యం అభిషేకం మరియు ఇతర ఉపచారాలు అన్నీ ఈ స్వామివారికి ఈ సేవలో అర్చకులు ఏకాంగి ఆచార్య పురుషులు వేద పండితులు పాల్గొంటారు భోగ శ్రీనివాసమూర్తికి పాద్యం అంటే పాదాలను కడగడం అర్ఘ్యం అంటే చేతులను కడగటం ఆచమనం అంటే నీటిని త్రాగించడం దంతధావనం అంటే పండ్లు తోమడం ప్రత్యూషం అంటే నాలుక శుభ్రం చేయటం గంధూషం అంటే ఉమ్మివేయటం వంటి ఉపచారాలను చేస్తున్నారు చూడండి అల గంగాజనుకుడికి అర్ఘ్యపాద్యాచమనాలు అని అన్నమయ్య పాడినట్లు ఆ స్వామికి మన తృప్తి కోసం మనం చేసే ఉపచారాల లీలా వినోదమిది విశ్వతో पुरुष एवेदकम् सर्वम् यद्भूतम् यच्च भव्यम् उता मृतत्वस्य जानः एतावानस्य महिमा अतो ज्यायागश्च पौरुषः पादो च दोद्ध उदे पुरुषः पादो स्वात् पुनः ततो विश्वम्यक्रामद् साजनार्शने अभि तस्माः विराडजायत विराजोऽधिपोरुषः स अत्यरिच्यता पश्चाद्भूमिमथो पुरः यत्पुरुषेण देवा देवायज्ञमतन्वता वसन्तो अस्याशीदाज्यम् ग्रेष्पयग्भः शरद्धभिः सप्ताश्चन्वरिधयः त्रिः सप्त समिध देवायत्यज्यन्तन्वानाः अपध्नन् पुरुषम् पशुम् यज्ञम् बर्हिषि प्रोक्षन् पुरुषम् जातमग्रतः तेन देवा अयजन्त साध्यार्षयश्च ये तस्माद्यज्ञात् सर्वहुतः ఇప్పుడు పరదా వేసి భోగ శ్రీనివాసమూర్తికి తిరునామము పచ్చకర్పూరంతో అలంకరించి నూతన వస్త్రాలంకరణ చేసి ఆసనంపై తులసి వేసి ఆసీనులను చేస్తారు ఛందాగంసిజగ్గిరే తస్మాద్ तस्मादश्वा अजायन्ता एके चो भयादः गावो तस्माद् जदस्माद् जाता अजावयः यत्पुरुषम् यदधुः कतिधाव्यकल्पयन् मुखम् किमस्य गौबाहो कावो ब्राह्मणास्य मुखमादे जन्यः कृतः पूर्वतदश्च यद्वैष्यः पद्भ्यागम् सोद्य अजायत चन्द्रमा मनसो जातः चक्षोर्य अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च ప్రాణాయురజాయత మూలమూర్తి పాదాలపైనున్న బంగారు తొడుగుల్ని తీసి అభిషేక ఆసనంపై ఉంచి ఇప్పుడు పరదా తీస్తారు పురుషం మహాంతం ఆ పాద పద్మాలకు అభిషేకం జరుగుతోంది పూజించి పునీతులవ్వండి పాదాలను వస్త్రంతో తుడిచి నూతన వస్త్రాలను ఒక్కొక్క పాదంపై ఒక్కొక్కటి చొప్పున ఉంచి తిరిగి బంగారు పాదాల తొడుగుల్ని ఆ స్వామి పాదాలకు అమరుస్తున్నారు అర్చక స్వాములు తమేవం విద్వానమృత ఇహ భవదే न्य पन्थायनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्तदेवाः धन्वानि प्रथमान्यासन् प्रथमान्यासन्नम् महिमानः स्वजन्दे यत्र पूर्वे साध्या सन्ति देवाः सम्भोधपृथिव्यैरसाः च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदधत्रोपमेदि तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे సాలగ్రామాలు సాలగ్రామాలంటే దైవంతో సమానమైనవి స్వామి అందులో ఉంటాడు కాబట్టి దైవానికి చేసే పూజలు ఉపచారాలు సాలగ్రామాలకు కూడా చేస్తారు न्य पन्था विद्यतयनाय प्रजापदिस्तरदि गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य धीरा परिजानन्ति योनिम् परिजीनाम् पदमिच्छन्ति वेधदः यो देवेभ्य आदपदे यो देवानाः पुरोहितः देवेभ्य जातः ब्राह्म ब्राह्मये या च अनन्तरायाय गर्व सर्वस्य ये सर्वस्य जेत्ये सर्वमेव तेन आत्मदि सर्व जयदे ओ கொண்டு இங்கத்தனை போலும் இருந்து பொழுது பழங்கொண்டு இங்கத்தனை போலும் பின்னயம் இல்லாத நெஞ்ச ஆச்சிர நீருடனல்லே கடாரத்தில் பொறுத்து வைத்தேன் குணப்பிடில் வந்த கடிய சகட முதல் மஞ்சளன் செங்கழ நேரன் ముందు రోజున స్వామివారికి సమర్పించిన వస్త్రాలను అర్చక స్వామివారు భక్తితో తన నేత్రాలకు అద్దుకుని దివ్యానుభూతి పొందుతారు கடைகள நீர் கடைந்திருங்கள் வைத்தவன் என்பவனான் விரல் வாய்ந்தவன் மேலத்தனயமிலாய் நம்மென்ன காணிலிருந்து கண்ணபிரானை உகந்து மனிதல் முதமைக்கான் பட்டர் பிரான் சொன்ன எல்கர முருகி கேட்ட என்னோட நெஞ்சமென்ன என்பன முருகி கேட்ட என்னோட நெஞ்சமென்ன பின்னை வளர நீராட்ட வைத்து வைத்த திருவோணமென்னேழு கண்ணாரம் செய்யா கரியங்கள தளர்ஜிரமாக்கி வைத்த கண்ணானேரை தொட்டு கண்ணின் பின்போக புறம் செய்திருக்க పరదా తీసిన తరువాత అర్చకులు తులసి దళాలు తీసుకుని మూలమూర్తికి వక్షస్థలంలో ఉన్న శ్రీదేవి భూదేవులకు మలయప్పస్వామి ఉభయ నాంచారులకు ఉగ్ర శ్రీనివాసస్వామి ఉభయ దేవేరులకు కొలువు శ్రీనివాసమూర్తికి శ్రీరామ సీతా లక్ష్మణులకు శ్రీకృష్ణ రుక్మిణీలకు చక్రత్తాళ్వార్ అంటే ఆ సుదర్శన స్వామికి విమాన వెంకటేశ్వర స్వామికి పాద్య ఆచమన ఇత్యాది ఉపచారాలు చేయించి మంత్రస్నానం చేయిస్తారు त्वनया विभूते सर्वम् विदेवणयमेन मदन्वयानामाद्यस्य नक्रवदे ृणमामिमार्दना भूतम् जगस्य महदाद्वयपट्टणादश्रीभक्तिजानप्रजयकरयोगिवाहान् सत्ताङ्ग्रेण परयावीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्गजमणिम् रणदात्मनित्यम् तमेव मत्वा परवासुदेवम् वर्गेन्द्रियम् राजवदर्शनीयम् रामादि மண்டங்குடையன்பர் மாமரையார் சண்டரங்கத்தம்மான திகரம் வந்தனைந்தான் கடையிருளகண்ணதி காலயம் பொழுதாய் மதுபெருந்தொழின மாமலரெல்லாம் வானவரசர்களை வந்து வந்தேன் இரங்கடத்தே தவம் பிடையுட மனசாம் அதற்கான அழகடல்வான் நடனங்கம் அரங்கத்தம்மா பள்ளியடந்தருளாயிரம் வந்தனைந்தான் கடையுலகன்னசிகாலயம் பொழுதாய் மதுவிரந்தொழுகின மாமலரெல்லாம் பாடவரர்கள் வந்து வந்து இரங்கலை தேட்டலம் பிடியுடமுரகன் அதிர்கடல் பொன்னுளதெங்கம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருடைய முல்லாயங்குழுமடரணது கோந்தது குணதிசை மாறு தமிதுவோ இழந்தன மலரனை பள்ளிகொள் அண்ணன் ஏன்பணி அணைந்ததம் இரம் சிறகுதலேன் பிளம்புறவேழ்வாய் கணங்கு அடுங்கிய ஆணையன் அருந்தையர்களத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய் பரந்தனதெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கு படரொளி பசுத்தனன் பணிமதிவன பாயிருளகண்ணசிவன்பழக்கமகேவன் பாலையண்ணாரம் வைகரை கோர்ந்தது மாறுதமிதுவோம் அடலழி எழுதலது கிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய் தனவிடுமாயர்கள் வேங்குழலோசையம் விடமணி விஜய் பரந்தட வயலும் இறந்தனல் இறங்கினம் இலங்கையர் குலத்தேவரிஜனவாடவரே மாமுனி வேள்வியை காத்து அவரமாட்டியம்மரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயின பொற்களம்புயல்களிந்தாய் ஓயத்து கண்டல் புகுந்தது புலரே கடந்தது உணதிசை கனகடலரவம் களிவண்டு விழத்திய கடம்பரம் புனைந்தரம் தடையல் கொண்டடையின பணிவான் அமரர்கள் புகழ்ந்தனராதனிலம்மா இலங்கையர்கான் வழிபாடு செய்வாயர் எம்பெருமான் பள்ளியடந்தருளாயர் மணிநரம் தேரனும் இவர இறையவர் பதினொரு விடையரும் இவர மருவிய மயிலிட நறுமுகணிவன மருளம் வதுக்களும் வந்து வந்தேன் பெருங்குமரதண்டம் புகந்தேண்டியவல்ல அறுவடையமையனின் கோயில் முன்னிவரா அரங்கத்தம்மா பள்ளி அனந்தருளாய கோட்டங்கள் இவையாம் அரந்தன முனிவரும் மருதருமிவரும் இந்திரனானையும் தானும் வந்திவனும் எம்பெருமான கோயில் என்பார் நோக்கம் இயக்கரம் மயங்கினர் திருவடி தொடுவான் அந்தரம் பாரிடமெல்ல மத்தியதுவாம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயவர் வாயிலை வழங்க மாநிதி கபிலன் கண்ணாடி முதலார் எம்பெருமான் படிமை கடங்காண்டற்கு ஏற்படவாயினகொண்டு கண்முனிவர் புகந்தடறிவரும் நிலையிரவியம் துளங்கொழி பரப்பே அம்பரதலத்தில் மகள் என் அதிரள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய் முழவமாடி செடி செகழுமே பாடினர் கிண்ணரர் கிருடர்கள் கந்தரவரும் இவர் கங்குருநல்லார் சாரணரியக்கார் சித்தரம் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதரினவர்க்கமருளாம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாங்கள் மலர்ந்தன இவையா கதிரவன் கணைகடல் முளைந்தன நிவனம் துடியிடையாய் துரிகுடல் விழுந்துதரேன் துகிலுடத்தேரினரங்கலவனம் கூடையம் பொழைந்த தோன்றியதால் தொண்டருடைப்படியன் நம்மடியனை அழியன் அடியார் காட்படைத்தாய் பள்ளியடந்தருளாய் கமலங்கள் வளர்ந்தன இமையா கதிரவங்கனைகளால் முளைத்த நனிவன துணியிடையால் சிறுகுழல் கோடயம் பொடைந்து தொண்டரடை பொடியன் அழியனை அழியரண்ணரை உன்னடியார் காட்படைத்தாய் பள்ளியடந்தருளாய நிராஜம் பயந்தேன் ம் பூஜயேவாஸ்து பூஜா அன்னவயல் புதுமையாண்டாளரங்கத்தே பண்ணதிரப்பாவை மல்வதிய இன்னிதவையார் கோடை கொடுத்தான் அப்பாமாலை பூமாலை சூடை கொடுத்தானை சொல்ல சூடை கொடுத்த சுடற்கொடிய தொல்மாவை பாடியருடவல்ல வல்வடையாய் நாயினே வேங்குடவர்க்கண்ண விரியன்னையும் மாத்தான் சீர்மசுமாய்ப்பாடு செல்வத்திருவீர்கள் ஊர்கள் குடந்தொழிலான் நந்த கோபன் குமரார்ந்த கண்ணை அசோத இளஞ்செங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்பன் முகத்தான் நாராயணனே நமக்கு மனதருவான் படிந்தோரம்பாங்கள் மதுரைந்தர் செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயண நமக்கே வரகருவான் பாராபுருட படிந்த அழைத்து வாழ்வீர்கள் லாபம் நம்ப வைத்து செய்யும் கிருதங்கள் கேளீரோம் பாக்கடல் மையத்து இல்ல வரமணிவாடு நெய்யெல்லாம் பாலெல்லாம் நாட்காலே நீராடி மலரட்டனாம் முடியாம் செய்யாதன செய்யாம் தேக்கொருளை சென்னாதாம் ஐயோம் விஜயமாந்தனையங்கைகாட்டு உய்யமாரண்ய உகந்தோரெம்பாடு நாங்கள் நம்பாவைக்கு சாத்து நீராடினால் தேங்கில் நாடெல்லாம் நீங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வரும் சென்னலூர் கயலூரை போதில் பொறிவண்ட கண்படுப்பாம் தேங்காத புக்கிருந்த சேர்த்த முறை பத்து உடம் நினைக்கும் வல்லல் பெரும்பதற்கள் நீங்காத செல்வம் நிறைந்த உத்தமன் நாங்கள் அன்பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின் நாடெல்லாம் திங்கள் போங்கு வரும் சென்னோடு தேங்காதே புக்கிருந்த சேர்த்த முளை வாங்க உடன் நிறைக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த வாய்மழை கண்ண ஒன்றிலே கைகரவேல் அழையூர் புத்திர புகழ்ந்து குடார்த்தேரு ஊரி முதல்வன் உருவம் போல் மிகழ்ந்து பழியந்தோருடை பத்மநாபன் கையாழிபால் என்ன வளம் முறைவால் என்னதென்று தாடாதே வாழ உலகினர் பெய்திடாய் நாங்களம் ஆய்வட நீராட மகிழ்ந்தோரெம்பாய் மல்ல வடமதுரை மைந்தனை தூயவரணே யமுனை துறைவனை ஆயர் உலக்கு மேல் தோன்ற மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாய் வந்து நாம் தோமலர் தோவை தொழுத வாயினால் வாடி மனத்தினால் சிந்திக்க முகதருவான் நடவ தீரில் தோதாகம் செப்பலோரெம்பாவாய் நம்பினான் புள்ளரையன் கோயில் வெள்ள விலசங்கென்றவங்கேட்டினையோ తోమాల సేవలో గర్భగుడిలో ఉన్న స్వామి యొక్క పంచబేరాలైన మూలమూర్తి భోగ శ్రీనివాసమూర్తి మలయప్ప స్వామి శ్రీదేవి భూదేవులు ఉగ్ర శ్రీనివాసమూర్తి ఉభయ దేవేరులు సాలగ్రామాలు శ్రీరామ సీతాలక్ష్మణులు శ్రీకృష్ణ రుక్మిణులు సుదర్శన చక్రత్తాళ్వార్ వీరందరికీ ఉపచారాలు చేసి ఒక నిర్ణీత పద్ధతి ప్రకారం ఉన్న పుష్పమాలల కొలతలతో వాటితో తయారు చేసిన మాలల్ని అలంకరిస్తారు ఆ కొలతల్లో వాటి సంఖ్యలో మాత్రం మార్పుండదు కానీ అందులో కూర్చే పూలలో మాత్రం ఋతువులను బట్టి లభ్యమయ్యే పూలను ఉపయోగించటం జరుగుతూ ఉంటుంది మొదట మూలమూర్తి పాదాలకు తిరువడి దండలు సమర్పించడంతో ప్రారంభమై గర్భగుడిలో ఉన్న అందరూ దేవతామూర్తులను అలంకరిస్తూ సాగుతున్న ఒక్కో మాల స్వామికి అలంకరించే కొద్దీ స్వామి అందం ఒక్కో విధంగా సమ్మోహనపరుస్తూ ఉంటుంది ఆ పూలి తమ తపస్సు నెరవేరేది నీడే కదా అన్న బ్రహ్మానందంతో పొంగిపోతూ స్వామిని స్పృశించిన భాగ్యానికి పరవశించి తన్మయంతో మరింత పులకింతతో విచ్చుకుంటుంటే ఆ మనోహర ఘట్టాన్ని చూచి భక్తుల హృదయ కమలాలు విప్పారగా ఆ మహాద్భుత సన్నివేశాన్ని కాంచి నేడు మా జన్మ ధన్యమాయనని ఆ కొండలరాయుడి కోటి మన్మధాకారపు అందచందాలకు నిలువెల్లా పులకించిపోతూ ఉంటారు பெருந்தையல் மந்திரப்பட்டாரோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ன நாமம் பலவன் நவின்னோரெம்பாய் மாத்தவந்தாரவாதல் சிவாதார் நாத்த துழாய் முடிநாராயணன் நம்மால் போத்த பரிகரம் புண்ணியனால் ஓத்தத்தின் வாய்வேந்த கும்பகரண தோத்த உனக்க பெருந்தையல்தான் தந்தான ஆத்தானந்தருடைய அரங்களமே தமாய் வந்த திரவேளோ ரம்பாவை கடமை கடங்கள் பலகடந்து செட்டாந்திரடைய தென்னை செலுத்தையும் குத்தமண் வந்த நின் முத்தம் பொருந்த மயில் மன்னன் பேர் பாட பேசாதே செல்வ பெண்டாதே நியத்துக்குரங்கும் பொருளேலோரம்புமை கண்ணு திறந்து நினைத்து முறைவழியே நின்று நினைத்தெல்லாம் சேராக்கும் நச்சல் வந்தங்காய் பனித்துறைகளின் ராஜர்களை தன்னிடங்கை கோமானை சத்தாம் மனத்தை கிளியானை பாடவும் நீவாய் தேவாய் இணைத்தார் எழுந்திராய் தன்ன பேருனக்கா அனைத்தெல்லாத்தாரும் அறிந்தாய் கேண்டானை பொல்லாவர கடைகளே கடைந்தானை கேட்டு மாடிப்பாய் பிள்ளாடு அல்லாரும் பாவை கடம்புக்கார் வெள்ளி அழந்து வியாழன் போதலை கண்ணினாய் உள்ள குளிர குடைந்த நீராடாத பள்ளி கிடத்தியா பாவாயினே நன்னாடால் கண்ணந்தவென்று கலந்தேலோரெம்பாவாய் உழக்கடை தோட்டத்து வாரியாய் செங்கல் நேர் வாழ்கின்றாம்பல் வாய் கொண்டுகிறான் செங்கல் புரை கோர வன்பல் சமத்தவார் பங்கய கண்ணானை பாடலோரம்பிளையா என்ன புறங்குதையோ செல்ல நடையங்க மேல் போதருகின்றேன் வெள்ளவன் கட்டுரையால் வண்டே துன்பாயிருதம் வெள்ளேர்கள் நீங்களே நானே போதாய் உனக்கண்ணவேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னை கொள் கொள்ளானை கொண்டாரை மாத்தாரை மாத்தடிக்க வல்லானை நடந்த கோபருளே கோயில் காப்பாடு கொடித்தோண்டம் தருணமாதல் காப்பாடு மனைக்கல வந்தால் தினவாய் ஆய திருவியரே முக்காயன் மணிவண்ணன் நன்னரேவாயிருந்தான் துயோமாய் வந்தோம் திருழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாட்டாதே அம்மா நீலதருளைக்கதவம் நீக்கேரம்ப நடந்த கோபனுடைய கோயில் காப்பாடு குடித்தோல்லம் தோரண வாசல் காப்பாடு மணிக்கிழவந்தாள் திரவாய் ஆயர் திருமியரோ மாயன் மணிவண்ணன் வாய் நேர்ந்தான் துயமாய் வந்தான் துயிரப்பாடுவான் வாயார் முண்ட முன்னம் மாத்தாலே அம்மா நீனதரலைக்கதவன் நீக்கேளாரெம்பாரமே கண்ணீரே சோரேரந்தைய என்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார் கல்லாம் குழந்த குலவிளக்க எம்பெருமாட்டிய சுகதாய் அறிவுராயோடரத்தாங்கி உலகடந்த உம்பர் கோமானே ഒമ്പയമ്മേ ഉറങ്കലോരമ്പാളിയാൻ നന്ദഗോപാലൻ മരുമകളെ നപ്പിണ്ടായി கந்தம் கமழம் குழலே கடையிரவாய் பந்தங்கம் கோழி அழைத்தாய் பந்தல் மேல் பல்கால் உயிரிடங்கள் கோவினகன் பந்தாவருடைய உண்மை துடன் பேர்வாழ சந்தாவரை கையால் சீரார் விளையளிப்ப பந்ததிரவாய் மகிழ்ந்தோடால் நந்தகோபாலன் மருமகளே நட்பின்லாய் கந்தங்கமரம் குழலே கடையிரவாய் பந்தங்கம் கோழி அழைத்தனாய் பந்தல் மேல் வல்கால் உயிரிடங்கள் கோழினகான் பந்தாவருடன் மைத்துடன் பேர்வாட சந்தாமரை கையால் சீரார் வளையளிப்பார் பந்ததிரவாய் மகிழ்ந்தாரம்பாவிழாக்கரிய கோட்டை கால் கட்டில் மேல் மெத்தல்ல பஞ்சலத்தின் மேலேறு கொள்பலார் போங்குழல் பிள்ளை உங்கள் மேல் வைத்திருக்கிறாங்க வளர்வார் கண்ணினானியன்மனாளை எத்தனை வாதம் தீரவட்டாய்கள் எத்தனை ஏடம் பிரிவார்த்த இல்லாயால் மன்னரம்பரமரங்கமொன்றல்ல கற்பந்தமிருக்கங்களியே துயழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செட்டாக்கிழப்பங்குடையாய் செவ்வாய் சிறுவரங்கள் நப்பின்னடங்காய் திருவேலிரடாய் முகவன் தற்படையன் தந்தன் மணாரனை இப்போதே நம்மணி ராட்டலங்கள் எதிர்வாங்கு மேலளிப்பா மாத்தாதே வாழ்தரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்தர் படைத்தான் நானே அறிவுராய் பூத்த முனையாய் பெரியாய் மாத்தார் உனக்கு வழிதலைந்தன் வாசற்கண் ஆத்தார் போல போற்றியாம் வந்தாம் மகிழ்ந்தோரம்பாவன் அடிமான வங்கமாய் வந்தலின் பள்ளி கண்டு கீழ சங்கமிருப்பார்வால் வந்து கடை பெய்தான் கிங்கிணிவாய் திருராமரை போல் கொண்டு எங்கள் மேல் நோக்கிரியல் எங்கள் மேல் யாவர் வீழ்ந்தாரில் கிடந்துருவாங்க சிறியதெங்கம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமானாய்ந்தருடனோரம்பாழமுழாங்கில் மண்ணு கிடந்துறாங்க சிறியதெங்க பரிவத்தத்தை விடுத்து பேருமயர் பொங்க எப்பாடம் பேர்ந்துதரே மூரிடு பேர்ந்து முழங்கி புறப்பட்டே பூவை பூவண்ணாம் உன்கோயில் என்ன சிங்காரனத்திலிருந்து யாம் வந்த காரியமானாய் தருணனோரெம்பாவாய் உலகமளந்தாய் அடிபோத்து சன்னாங்க கண்ணிலங்கள் சத்தாய் நிழல் போத்தேன் பொன்ன ஜெகன புதைத்தாய் புகழ் போத்தேன் கண்ட குணிலாய் எரிந்தாய் கடல் போத்தேன் என்னென்ன ஜாபகமே ஏற்றி சன்னங்க தன்னிலங்கள் செத்தாய் திரள் போத்து பொன்னச்சகட முதல்தாய் புகழ் போத்து கண்ணகுணிலாய் எரிந்தாய் கடல் போக்குடையாய் எடுத்தாய் குணம் போத்து வெண்ண பகை படைத்தம் நின் கையல் வேல் போத்து என்னும் தேவகமே ஏத்து பறைகொள்வான் மகனாய் பிறந்து ஓரிரவில் உரத்தி மகனாய் உழைத்து வளரா பெருங்கிலானாகி தாழ்ந்து எங்கிருந்த கருத்தை பிழைப்பித்து உன்னை அழைத்து வந்தாம் பரதருதியாக எழுத்தக்க ஜென்மமும் ஜெவலமும் யாம்பாடே பருத்தவம் தேர்ந்த மகிழ்ந்தாரம்பாவாய மணிவண்ணா நீராடுவான் மேலையார் தெய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாரந்த வண்ணத்தில் பாய்ந்து சன்னியங்கள் வாய்ப்பாருடையனவே பரம்பரையே வல்லான் இதைப்பார ஒரு விளக்க கொடிய விதானமே வெல்லம் சேர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யான் பெருசம்மானம் நாடுகுளம் பரிசினால் நன்னாக சுடலமே தோல்வடையே தோடே செவிப்புமே என்னடைய பல்கலனம் யாமணிவாம் ஆடையுடப்பாவலன் பின்னே வாழ்ந்தாரே முடலை பெய்த முடங்கை வழிவாரே கூடியிருந்து குடிந்தாலோரம்பார் வெல்லும் கோவிந்தா உந்தன்னை பாடி பறிகொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சுரமே தோல்வனையே தோடே ஜபிப்பு என்னடைய பல்கலனம் யாமணிவாம் ஆடை உடப்பாம் பெண்ணே முடனை பெய்த முடங்கை முடிவாரே காண்பான் சென்னை காலம் சேர்ந்தென்பான் அறிவண்ணமில்லாதாய் குலத்தேன் பொருந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்னுமில்லாத கோவிந்தா நமக்கெங்கொடைக்க ஒழியாத அறியாத வெள்ளடம் அன்பினால் உண்டன்னை சிறுபேர் அழைத்தனவும் அருளாத இறைவானை நாராய் மறையனோரம்பாவர்கள் வெஞ்சன்னை காணம் சேர்ந்தன்பாம் அறிவண்ணம் இல்லாதாய் குலத்தேன் பொந்தன்னை பிறவி பிறந்தனாய் புண்ணியம் யாமுடைய புறையன்னம் இல்லாத கோவிந்தாடவர்க்கொழிக்க ஒழியாத அழியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்மை சிறுவேரடைத்தனவும் చతుర్వేద పఠనం చేస్తూ ఉండగా ప్రథమ ఆచార్య పురుషులు తాను తీసుకొచ్చిన తులసిని నాలుగు సార్లు అర్చకుల చేతికి ఇవ్వగా చతుర్వేదాలతో చతుర్భువనాలను ఏలియే ప్రభువును అర్చిస్తూ నాలుగు సార్లు స్వామి పాదాలకు తులసి సమర్పిస్తున్నారు సంయో రవిష్టవంతున గృణాణో నిహోదా ఓం భవంతు हरिः ओम ओम् इत्यग्रे व्याहरेत् नमिति पश्चात् नारायणाय वरिष्ठात् ओमित्यक्षरे नारायणाय चाक्षरे एतद्वैनारायणस्याक्षरनिवासाय मङ्गलाक्षरं परमते मङ्गलाय मङ्गला अमृतत्रिवेङ्कटाग्रमङ्गल ఏకాంగి నక్షత్రహారతికి సిద్ధం చేసి అర్చకులకు ఇవ్వగా బంగారు వాకిలి ముందు నుంచి సన్నడోలు బూర మంగళ వాయిద్యాల శబ్దం మధురంగా వినిపిస్తూ ఉండగా కులశేఖర ఆళ్వార్ పడి ముందున్న వేద పండితులు మంగళం పాడుతూ ఉండగా అదిగో నక్షత్ర హారతి జరుగుతూ ఉంది ఇతర దేవతలకు ఇచ్చే ఈ హారతి యొక్క దివ్యమైన వెలుగుల్లో ఆ దివ్యమోహన మంగళాకారుని వేవేల అందచందాలను చూసి భక్తులు పరవశంతో గోవిందా అనుకు తన్మయంతో పలవరిస్తూ ఉండగా ఆనంద నిలయంలోని ఆ భక్తుల హృదయంలో అవ్యక్తమైన ఆనంద తరంగాలు ఉవ్వెత్తున ఎగసిపడుతూ ఉండగా అది స్వయంగా అనుభవించి అనుభూతి పొందవలసిందే తప్ప మాటలకందనిది నక్షత్ర హారతి తర్వాత కర్పూర హారతితో మొదట భోగ శ్రీనివాసమూర్తికి మూలమూర్తికి ఇతర మూర్తులకు నీరాజనం జరుగుతుంది అదిగో ఆ కర్పూర కాంతుల్లో కోటి ప్రభలతో వెలిగిపోతున్న కోనేటి రాయుణ్ణి భక్తుల కొంగు బంగారాన్ని కాంచండి सत्कृतायास्तु मङ्गलम् जयमङ्गलमुनीकु सर्वेश्वरा जयमङ्गलमुनीकु सर्वेश्वरा जयमङ्गल మంగళము నీకు సర్వేశ్వర జయ మంగళము నీకు జలజవాసినికి జయ మంగళము నీకు సర్వేశ్వర